நல்லடியார்கள் இந்த உலகத்திலே எங்களை ஒரு சிறந்த ஒரு படைப்பாக கண்ணியத்துக்குரியவர்களாக சிறந்த ஒரு சமுதாயமாக அல்லாவுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் எங்களுக்காக வேண்டி அல்லாஹுக்காக வைத்திருக்கிறார் இந்த உலகம் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அல்லாவிடத்திலே எந்த வகையிலும் சிறப்புக்குரியதாக இல்லை அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்புக்கவர்களே அல்லாவுடைய ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு சமாதி வந்து கேட்கிறார் யார் அல்லவெல்லாம் இந்த உலகத்திலே சிறப்புக்குரியவை அல்லாவுக்கு மிகவும் சிறப்புக்குரியவை எது என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய எல்லையார்களே அல்லாவுடைய ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த அறிக்கை தெரிவதற்கு முன்னால் நிறைவேற்றுகிறேன் நபிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் லவ் கான في الدنيا تعديل عند الله بجناح بعوضة ما سقى الكافر منها شربة ماء அல்லாவிடத்திலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அல்லாவுக்கு விருப்பமானதாக இருக்குமாக இருந்தால் ஒரு பொருளுடைய இலக்கைக்கு பெருமைக்காக இந்த உலகத்தில் உள்ள வசதிகள் மீட்புமாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காவிகளுக்கு ஒரு சொத்து தண்ணீர் கூட அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான் என்பதாக நடிகர் நாயகம் நல்லவாக அழிவுகள் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த உலகத்திலே எதுவுமே சிறப்புக்குரியதல்ல இப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் ஒரு சகாபி வந்து நடிகர் நாயகன் சொல்லலாம் சில மனிதர்கள் கேட்கிறார்கள் யார கூடல்லா நடிகர் நாயகனே அல்லாவுடைய கூட அல்லாவுடைய சூழலே இந்த உலகத்திலே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடம் எது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடம் எது என்று கேட்கிறார்கள் அல்லாவுக்கு வெறுப்பான இடம் எது என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய ரசூல் பல்லல்லாஹு அறிவிக்கிற மனோர்கள் அந்த சாபி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலையை தொங்க கொடுக்கிறார்கள் மறுமதி கொடுக்க முடியாமல் தலையை தாக்குகிறார்கள் இந்த நேரத்தில் தான் வானவர் இப்ராஹிம் அழைக்கிறார் சொல்லலாம் அன்னவர்கள் வரி இறங்கி அல்லாவுடைய ரசூலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நாயகமே அஹப்புல் பிலால் இல்லல்லாஹி மக்காரிஹா வஅபகருல் பிலால் இல்லல்லாஹி அக்வாபுஹா இந்த உலகத்திலே இந்த பூமியிலே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் இருக்கும் சொன்னால் அது மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு இடம் இருக்கும் சொன்னால் அது கடை செல்வாக பசாராக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் நாயகமே என்று மாணவர் சிப்ரஹீல் அலிசுலாத்து வசலாம் அன்னவர்கள் தன்னுடைய ரசூர்வாய் சல்லல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாவுடைய நெஞ்சடியார்களே அன்பு சகோதரே இந்த உலகத்திலேயே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தான் மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது மஸ்ஜித் என்றால் என்ன மஸ்ஜித் யாருக்கு சொந்தம் வாயில் அல்லாவுக்கு சொந்தமானது வாயில் அல்லாவுக்கு சொந்தமானது அல் மஸ்ஜித் பைக்கும் பைக்கு புல்லு சகி மஸ்ஜித் என்பது ஒவ்வொரு முப்பத்தியுடைய வீடாக ஒவ்வொரு பிரேசம் உள்ளவருடைய வீடாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கண்மணிகள் உருவாகி சொல்லவாகி வெங்கலம் அனைவரும் சொல்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுடைய நிகழ்வார்களே மஸ்ஜித் நடிகர் நாயகன் அழகி வெங்கலம் அவர்கள் மக்தாவில் இருந்து மதினாவுக்கு செல்கிறார்கள் மதினாவுக்கு செல்கின்ற நில நேரத்திலே முதலாவதாக அவர்கள் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது சொன்னால் மஸ்ஜிதில் தான் கட்டினார்கள் மஸ்ஜிது குபா மஸ்ஜிது நபரி கட்டப்படுவதற்கு முன்னால் மஸ்ஜிது நகரி கட்டப்படுவதற்கு முன்னால் மஸ்ஜிது குபா என்ற பள்ளியை கண்மணி ரூபாய் சல்லவாளுக்கு அவர்கள் அமைத்தார்கள் அதற்கு பின்னால் மஸ்ஜிது நபரியை கட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு செல்கிறார்கள் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு சகாபாக்களும் சொல்கிறார்கள் யார சொல்லலாம் மஸ்ஜிதை கட்டுவதற்கு நான் தருகிறேன் நான் காலு தருகிறேன் என்று ஒவ்வொரு சகாபாக்களும் முன்வருகின்ற வேளையில் அல்லாவுடைய ரகுல் அல்லல்லாஹு அலேசலம் அவர்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கிறது யாருடைய காணியிலே மஸ்ஜிதை கட்டுவது யாருடைய காணியிலே பள்ளியை கட்டுவது என்று தர்ம சங்கடமாக இருக்கிறது முடிவெடுத்தார்கள் அல்லாவுடைய அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் சொன்னார்கள் இந்த ஒட்டகத்துக்கு நான் மயம் செய்து வந்திருக்கக்கூடிய எந்த ஓலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எந்த இடத்திலே உட்காரும்படியாக அமரும்படியாக ஓலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை தான் நான் தெரிவு செய்ய இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அண்மை நடிகர் நாயகம் பல்லவாசனம் அவர்களுடைய ஒத்தகம் அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறது பேசிக் கொண்டு ஒரு இடத்திலே அப்படியே உட்காருகிறது ஒருத்தருடைய காணிகளை அப்படி உட்காருகிறது அல்லாவுடைய ரகுல் சல்லல்லாவுடைய கேட்கிறார்கள் இந்த காரிக்குரியவர் யார் இந்த கனவைக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்கிறார்கள் சொல்லப்பட்டு யார சொல்லலாம் இந்த காணிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா நட்கா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய காணியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டதும் அல்லாவுடைய மக்கள் அல்லல்லாஹு அறிவித்தலம் மன்னர்கள் அவர்களை அழைத்து வரும்படியாக சொல்கிறார்கள் பனு நஞ்சார் கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தார் யார சொல்லா இது எங்களுடைய காணி அல்லாவுடைய இந்த காணியில் தான் மத்திய அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த ஒட்டகத்துக்கு ஓடர் இடப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த ஒட்டகம் உங்களுடைய காணியில் வந்து படுக்கிறது உங்களுடைய காணியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது எனவே இந்த காணியை மத்திய கட்டுவதற்காக வேண்டி தர வேண்டும் இந்த காணியுடைய பெருமையை சொல்லுங்கள் என்று அல்லா அல்லாவுடைய அல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொன்ன வேலையில் வந்தவர் சொன்னார் யார சொல்லலாம் நான் மட்டும் வந்திருக்கிறேன் என்னுடைய இருக்கிறார்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சென்று நான் மசூரா பண்ணிட்டு வருகிறேன் என்று சொல்லிட்டு போனார் பேசி அந்த உறவினர்களோடு சகோதரர்களோடு மசூரா பண்ணுகிறார்கள் அல்லாஹுடைய ரப்புல் சல்லல்லாஹிரம் அவர்கள் எமது காண்கி கேட்கிறார்கள் மக்குவு கட்டுவதற்காக வந்து கேட்கிறார்கள் உங்களுடைய ஐடியா என்ன உங்களுடைய மசூரா என்ன உங்களுடைய உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்கின்ற வேளையில் ஒட்டுமொத்த உறவினர்களும் சகோதரர்களும் சொன்னார்கள் நாம் முடிவு செய்து விட்டோம் இந்த இடத்தை எமது சாமியை மசித கட்டுவதற்காக வேண்டிய கொடுத்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள் இப்பொழுது அந்த சகோதரர் வருகிறார் அந்த தோழர் வருகிறார் யார சொல்லலாம் இந்த காணியை என் நாங்கள் அப்படியே அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நாங்கள் இந்த காணியை தந்துவிட்டோம் நீங்கள் மசித கட்டுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுடைய நிலையார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று மஸ்ஜித் நபை அமைந்திருக்கக்கூடிய அந்த விடம் பனு நெட்டார் கோபுரத்தைச் சேர்ந்தவர்களுடைய அந்த விடமாக இருந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் பேர் ஒரே கடலையில் சொல்லக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்திலே எத்துணை லட்சம் பேர் அமைப்பு செய்கிறார்களோ எத்தனை லட்சம் பேர் குருவான் எழுதுகிறார்களோ எத்தனை லட்சம் பேர் சிக்கல் செய்கிறார்களோ எத்தனை லட்சம் பேர் கொள்கை கொள்கை கொள்கையில் ஈடுபடுகிறார்களோ அத்துணை லட்சம் பேர்களுடைய நன்மைகளையும் அந்த கபூரிலே இன்று அனுபவித்துக் நிற்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி நச்சார் போட்டிருக்கின்றனர் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுடைய நல்லதார்களே மஸ்ஜித் அல்லாவுக்கு சொந்தமானது மஸ்ஜித் அல்லாவுக்கு செஞ்சுமானது மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் ஜெல்ல ஜலாலும் குர்வானிலே கூறுகிறார் நபிகள் நாயகன் பல்லல்லாவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் மஸ்ஜிதுடைய சிறப்புக்கள் மஸ்ஜிதுடைய சிறப்புக்கள் யார் இரவு நேரங்களிலே மஸ்ஜிதுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் சுகசோகரம் உண்டாகட்டும் யாரை மசிதுக்கு அதிகமாக வருகிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுத்தும் அப்படி நிறைய அதிர்வுகளை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே மசிதுதான் பூமியிலேயே உயர்ந்த ஒரு இடம் மசிதுக்கு வரக்கூடிய ரகமத்துக்கள் தான் அல்லாவுடைய அருள்கள் தான் ஊருக்கே செல்கிறது மத்திலுக்கு வார நேரம் எப்படி வரணும் மஸ்ஜிதுக்குள் நுழைந்த நேரம் என்ன செய்யணும் மத்திலுக்குள் வார நேரம் எந்த காலை வைக்கணும் மத்திலுக்குள் வார நேரம் எந்த துவாரை ஓடணும் மத்திலுக்கு வெளியாகும் போது எந்த காலை வைக்கணும் மஸ்ஜிதுக்குள் வெளியாகும் போது அந்த மத்திலை விட்டு வெளியாகும் போது என்ன துவாரை ஓட வேண்டும் நபிகள் நாயகம் நல்லல்லா கொலையலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அன்புக்கு இல்லாமல் எனவே மஸ்ஜிது எந்த அளவுக்கு சிறப்புக்குரியதாக இருக்கிறதோ அந்த மஸ்ஜிதை பராமரிப்பவர்கள் மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதை கண்காணிக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதுடைய நம்பிக்கையாளர்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் என்பதையும் அல்லாவுடைய சல்லல்லாவிற்கும் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் குருவானிலேயும் விளக்கங்களை காணக்கூடியதாக இருந்து மக்களுக்கு வரக்கூடியவரே மக்களை பராமரிக்கக்கூடியவரே மக்களை நிர்வகிக்கக்கூடியவரே அவர்களிடத்துல என்ன இருக்கணும் என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் சாதாரணமா ஒரு கடைக்கு நாம ஒரு கூர்மையை தேடுறோம் வீட்டுக்கு ஒரு வேலையாளியே தேடுறோம் கண்டவன் இல்லவன் எடுப்போமா கடைக்கு எடுக்கிற நேரம் அவனை பார்ப்போம் அவனோட கொள்கைகளை பார்ப்போம் அவனோட பகமையை பார்ப்போம் அவனோட பராமரத்தை பார்ப்போம் அவனோட குணநிலைய பார்ப்போம் எல்லாத்தையும் பார்த்துத்தான் கடைக்கு எடுக்கிறோம் வீட்டுக்கு எடுக்கிறோம் செக்கரிக்கு எடுக்கிறோம் வேலைக்கு எடுக்கிறோம் ஏன் கொள்கை பார்க்கிறோம் அவன் நல்லவனா ஜக்கெட்டவனா அல்லாவுடைய நெல்லெல்லார்களே அல்லாவுடைய மசிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய மசிதை பராமரிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒருவான் கூறுகிறது ஐந்து குவாலிபிகேஷன் அல்லாவுடைய மசிதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய மசிதை கவனிக்கக்கூடியவர்களுக்கு ஐந்து குவாலிபிகேஷன் இருக்கிறார் இந்த ஐந்து குவாலிபிகேஷன் இருந்தால்தான் அவரே நிர்வாகத்துக்கு வருவதற்கு தகுதி பள்ளியை கவனிப்பதற்கு தகுதி பள்ளியை பராமரிப்பதற்கு தகுதி إنما يعبر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله என்னது பள்ளியை நிர்வகிக்கிற நிர்வாகி அவர் முதலாவது ஒரு ஈமான்தாரியா இருக்கணும் எனவே ஈமான்தாரியா இருக்கணும் ஒரு முஸ்லிமா இருக்கணும் ஒரு மூமினா இருக்கணும் அடிக்கிறது ஒரு மூமினா மருந்தைய நம்பக்கூடியவராயிருக்கணும் கிராமத்தினால் ஒரு இருக்கு போனா நமக்கு அந்த இருக்கு நரகம் இருக்கின்ற மற்றும் தெரிந்து தெரிந்து வாய மூலம் அல்ல எளியோங்கில் ஆகி நான் எதையாவுடைய நாளையில் அல்லா என்னிடத்திலே கேள்வி கேட்பானே இந்த பொறுப்பு இந்த இந்த பொறுப்பு என் மீதி சாட்டப்பட்டிருக்கிறதே இந்த பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேனே இந்த பொறுப்புக்கு அல்லாவிற்கு நான் பதில் சொல்லி ஆகணுமே என்ற அந்த மறுமையுடைய உணர்வு வெற்றி தீர்கிறது தொழுகையை நிலைநாட்டக்கூடியவரா இருக்கணும் தொழுகையை நிலைநாட்டுறதுன்னா நம்ம நினைச்ச மாதிரி வந்து தொழுது போறதில்ல அஞ்சு பக்கத்தில் இருக்கணும் இன்னைக்கு எந்த ரெண்டு வாரம் அஞ்சு வருஷத்துக்கும் முழஞ்சினுக்கு இருக்கணும் அஞ்சு வருஷம் தொழுகையுடைய கருத்துக்களை அதனுடைய பருள்களை அதனுடைய இன்னத்துக்களை தொழுகையை பாதுகாக்கக்கூடிய முடிக்கக்கூடிய காரியங்களை தெரிந்த ஒருத்தரா இருக்கிறோம் சொல்ல போட மார்க்க விளக்கம் உள்ளவரா இருக்கிறோம் அதிரத்தில் முன்னுக்கு இமாந்தவாதத்துக்கு தகுதியானவரா இருக்கணும் தன்னுடைய காற்றிலிருந்து செலவழிக்கக்கூடியவராக அல்லாவுடைய கடமைக்கு முன்னால் இவன் அவர் செஞ்சிருக்கிறான் மாற்றி செஞ்சிருக்கிறான் பாவம் செஞ்சிருக்கிறான் அநியாயம் செஞ்சிருக்கிறான் ஹராசி செஞ்சிருக்கிறான் இந்த இந்த விடயங்களிலே அல்லாவுக்கு முன்னிலை அல்லாவுக்கு மாத்திரம் பயந்தவனாக சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதி உள்ளவன் தான் வெற்றிக்கு தகுதி எனவே ஈமான்தாரியா இருக்கணும் தொழுகையாளியா இருக்கணும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனா இருக்கணும் மருமையை நம்பியவனா இருக்கணும் எவனுக்கும் பார்க்கக்கூடாது இப்படி ஐந்து படுவிக்க யாருக்கு இருக்குமோ இப்படியான சிறப்புகள் தன்மைகள் யாருக்கு இருக்குமோ இந்த தைரியம் யாருக்கு இருக்குமோ இவங்களுக்கு தான் அல்லார நேர்வழி இவங்களுக்கு தான் அல்லாத உதவியும் இருக்கு அன்புக்குரிய இஸ்லாமிய அல்லாவுடைய நிம்மதியார்களே வெற்றிக்கு வாரதி ஒரு பதவி இல்லை நிறைய பேர் வெற்றிக்கு வாரத்துக்கு பதமாக போட்டி சொல்ல போனா இலக்கணம் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் பாத்திய சேர்த்து வச்சுக்கொள்றேன் இவர் வந்து கேட்கறதுக்கு என்ன போடுவோம் என்று சொல்றதுக்கு வெக்கம் ஆனா பின்னுக்கு ஒரு குரூப்பை உருவாக்கி கஷ்டப்பட்டு சரி செய்ய போறேன் என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உருவாக்கி வச்சு முன்னுக்கு தள்ளுறேன் அல்லாவுடைய ஒரு சல்லாஹு அலுவலக மன்னர்கள் சொன்னார்கள் சமுரா ரவி அல்லாஹு தார அன்பு அவர்கள் இந்த ஹரிசை அறிவிக்கிறார்கள் சமுரா ரவி அல்லாஹு தார அன்பு அவர்கள் எழுதுகிறார்கள் நான் யார் சொல்லலாம் எனக்கு ஒரு கதை ஒன்று வேணும் எனக்கு ஒரு கதவி வேணும் அப்படின்னு என்ன ஒரு ஒரு இடத்துக்கு தலைவர் அவரு அமைச்சுங்க அப்படின்னு சொன்னார் அவரை கேளுங்க நிறைய நாயகம் சந்தல்லா இருக்கிறார் அவர்கள் ஒரு அமலவதி கேட்கிற மூலம் கடை செய்வாங்க யாரும் சொல்லலாம் எடுத்ததுக்கு போ யாரும் சொல்லலாம் போ பதவியை கேட்காத பொறுப்பை கேட்காத கேட்டு எடுக்காத அப்படி நீ கேட்டு எடுத்தால் தந்துருவேன் பொறுப்பை தந்துருவேன் ஆனா உனக்கு அதுல வரக்கத்தின் உனக்கு அதுல அல்லாவுடைய உதவி இல்லை பதவியை நீ கேட்டு எடுத்தால் நான் வெற்றியாகணும் என்று நான் தான் தகுதி நான் தான் வரணும் நீங்களா வரணும் நீங்களா செய்யணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சு விழுத்து கொண்டு வைக்கிறாங்க அந்த கட்டத்திலே ஏழாடி செல்கிறாங்க உன்னை இளைஞரை பற்றி மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்த முறையில் நீதான் தகுதி என்று நினைத்து உன்னை பொறுப்பு காட்டினால் அந்த பொறுப்பை சத்தியும் விடாது கேட்டு மறுத்தாலே கேட்டு மறுத்தாலே ஆனா கிட்ட வந்து தந்தா அவர் உதவியும் விடாது உதவியும் விடாது நபிகநாயகம் அல்லவாணிபுரம் அவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுடைய நிலைகிறார்களே எனவே திருஷ்டிக்கு வாரம் சென்னா நிறைய கேள்விகள் திருஷ்டிக்கு வாரத்துக்கு நிறைய கேள்விகள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தயார்த்து கொள்ளணும் நான் வெற்றியா வாரண்டா நான் இந்த பள்ளிக்கு வெற்றியா வாரண்டா நான் அம்மாவுடைய மத்தியில நிர்வகிக்கிறதுக்கு வாரம்னா சில கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதில நீங்க தயாரித்துக் கொள்ளணும் இந்த பதில் சொல்வதற்கு நீங்க ரெடி சொன்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய சொல்வதற்கு ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னா ஆறாரவா வரும் எனவே ஒன்னாவது கேள்வி அல்லாவுடைய நிலையார்களே ஒன்னாவது கேள்வி என்ன தெரியுமா நான் அல்லாவும் பயந்து நடக்கிறேனா முதலாவது கேள்வி நான் அல்லாவும் பயந்து நடக்கிறேன் அல்லாத பயம் இருக்கிறா அல்லாத கடமையை நான் நிறைவேற்றேனா ஹராத்தில் இருந்து ஒதுங்குறேனா ஹராமான செய்திலிருந்து ஒதுங்குறேனா ஹராமான பார்வைகள் ஹராமான கேள்விகள் ஹராமான சம்பாத்தியங்கள் இருந்து நான் கழிந்திருக்கிறேனா இந்த கேள்விக்கு பதில் தெரியும் நிர்வாகத்துடைய கடமைகள் என்ன பள்ளிக்கு செட்டிக்கு வாரத்துலன்னா செட்டில கடமை என்ன அதுலத்துக்கு சம்பளம் கொடுக்கிறதும் மகளிருக்கு சம்பளம் கொடுக்கிறதும் பள்ளிக்கு பேனை போடுறதும் பள்ளிக்கு லைட்டா போடுறதும் இவ்வளவு தானா மூணாவது பண் வாசலுடைய பணிகள் என்ன நாலாவது இந்த ஊரை இந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா ஐந்தாவது இந்த பொறுப்பை எடுத்து அல்லா கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா விளங்குதாமாப்பா இப்படியான கேள்விகளை கேளுங்க தகுதி மத்தியில பராமரிக்கக்கூடிய தகுதி ஊரை வழிநடத்தக்கூடிய தகுதி அல்லாக்கு முன்னிலையில நின்றா அதுக்குரிய கேள்விய பதில அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி இருக்குமாக இருந்தால் தாராளமாக எவரும் வரலாம் ஒன்று மட்டும் ஞாபகம் கல்வியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதோ அதன் உலகம் மடங்கு கண்டறிவு அவ்வளவு இழிவுகள் அவ்வளவு கேவல்கள் கல்வியை உங்களுடைய அல்லாவுடைய குடும்பத்தினர்கள் பள்ளி நிர்வாகிகள் அல்லாவுடைய வீட்டாளர்கள் என்னுடைய அண்டை வீட்டாளர்கள் எங்கே அப்படின்னு கேட்பாங்க கேட்ட உடனே மலர்கள் யாழ்லா உனக்கு அண்டை வீட்டாளர்கள் இருக்கிறார்களா உனக்கு அந்நிய வீட்டாளர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு மலக்கிட்ட பார்க்கலாம் என்னுடைய அந்நிய வீட்டாளர்கள் யார் சொன்னால் மஸ்ஜிதை நிர்வகித்த நிர்வாகிகள் என்னுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி செய்தவர்கள் பள்ளியை பராமரித்தவர்கள் இவர்கள் தங்களுடைய வீட்டாளர்கள் என்று நான் எல்லாம் வந்து நாளையில் அல்லாஹு சொல்லுவார்கள் இன்னொரு ஹரிஸ் வருகிறது பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய சிறப்புகளில் இன்னொரு விஷயம் அல்லா அவர்களை பொருட்படுத்துகிறார் பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பொறுப்புகளை அல்லா பொருட்படுத்துகிறார் அதாவது பதாபத்தில் புல்லுகும் வாவின் அல்லா அல்லா மூன்று பேர்களை பொறுப்படுக்கிறான் மூன்று பேர்களை அல்லா பொறுப்படுக்கிறான் எப்படி அவன் வாழ்ந்தார் அவனுக்கு ரிஜிக்கு வழங்கப்படுகிறது அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது அவன் மரணித்தால் அவனுக்கு தோற்கம் கொடுக்கப்படுகிறது எனவே மூன்று பேர் இருக்கிறாங்க மூன்று பேர்களை அல்லா பொறுப்படுத்திருக்கிறான் அவன் வாழ்ந்தா அவனுக்கு ரிசுக்கு கொடுக்கப்படும் அவனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அடுத்தது மகிழ்த்தான் மௌத்தாகினால் அவனுக்கு டிரெக்டா தோற்கத்தான் சொல்லிட்டு சொன்னார்கள் யாரு போற நேரம் போறானோ போற நேரம் கலாஞ்சலிக்கு போறானோ இவனை வீட்டுல எந்த பிரச்சனையும் வரல இவனுக்கு ரிசுக்கு வழங்கப்படுகிறது ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்படுகிறது இவன் மூத்தா பண்ற துவக்கம் இரண்டாவது சொன்னார்கள் யாரு மஸ்ஜிதுக்குள் செல்கிறானோ மஸ்ஜிதுக்கு அடிக்கடி போய் வரக்கூடியவனாக இருக்கிறானோ இவரை அல்லாஹாலா பொருட்படுத்தி விட்டான் மூன்றாவது சொன்னார்கள் யாரு அல்லாஹ் ஒரு பாதையை வெளியாக செல்கிறானோ இவனுக்கும் அல்லாஹாலா பொருட்படுத்த மஸ்ஜிதுக்கு அடிக்கடி போறவங்க வார வந்து அல்லா கொடுத்திருக்கிறார் நாளைக்கு ஒன்பது கோடிக்கு மேலால் இருக்கக்கூடிய எத்தனையோ மயில்கள் அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஒன்பது கோடி மயிலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியன் நாளை எட்டாமத்துடைய நாளையில ஒரு ஒரு தான் ஒரு மூலம் அளவுக்கு கொண்டு வரப்படும் ஒரு யோசனை வந்து மாறுவாங்க இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய வெளியிலேயே நமக்கு காண்கிறாங்க நாட்கள்லாம் மறந்து போகிறது கொள்கையெல்லாம் ஆயுது சேர்ந்தால் இருக்கலாம் ஏற்றில்லாமல் இருக்கலாம் காலையில ஒரு முகத்துக்கு அந்த சூரியனை கொண்டு வந்து வச்சா எப்படி வியர்த்து வியர்த்து சிலர்கள் அவர்களுடைய வியர்வை கரண்டை காலத்திட்டே இருக்கும் முட்டு காலத்திட்டே இருக்கும் விருப்புகிட்டே இருக்கும் கழுத்துக்கிட்டே இருக்கும் சிறந்த தாழ்வார் இப்படியான கட்டத்தில அல்லாஹ் ஜெலாது ஏழு பேருக்கு அரசுடைய நிழலை கொடுக்கிறார் எத்தனை பேருக்கு ஏழு பேர் இந்த ஏழு பேர்ல ஒருத்தர் தான் அவருடைய கல்வி கல்வியோடு தொடர்பாயிருக்கு எந்த நேரம் பள்ளிக்கு போறாரு அமல் செய்யறாரு அதான் என்னையார்களே கல்விக்கு வரக்கூடிய ஏற்பாடு செய்வதற்கு காரணமாக இருக்கிறவர் யாரு கல்வி சக்தி இந்த சக்தி தான் பள்ளிக்கு வருவதற்கு இடம் கொடுக்கிறார்கள் நிறைய பேர் செட்டிமாரோட கோவிலுக்கு அனுப்புவார்கள் நிறைய பேர் செட்டிமாரோட கோவிலுக்கு பள்ளிக்கு வைக்கிறது நிறைய நிறைய பேர் செட்டிமாரோட கோவிலுக்கு பள்ளிக்கு தந்த கொடுக்கிறது ஆகவே என்பது பதவி இது ஒரு இந்த ஊருடைய உங்களுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த ஊருடைய நடவடிக்கைகளுடைய விடயங்கள் உங்களுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது வெற்றிக்கு தேவன் அல்ல நான் ஒரு பிரசிடன்ட் நான் ஒரு செகண்டரி நான் ஒரு சர்தார் நான் ஒரு மீன்பார் நான் ஒரு வெற்றி ஊர்ல நான் அழைக்கப்படணும் ஊர்ல இருக்கக்கூடிய மனிதனுக்கு நான் அழைக்கப்படணும் என்ற நோக்கத்தில் அல்ல அல்லாவுடைய பொறுப்பு உன்னுடைய தலையில் சுமத்தாக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய மத்தியை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு உன்னுடைய தலையில் சுமத்தாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊர்ல எத்தனை ஏழைகள் இருக்கிறாரோ எத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்களோ எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாரோ அத்தனை குடும்பங்களுடைய பொறுப்புகளும் இந்த நெற்றியின் தலையிலே சுமத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது இது பதவி அல்ல இது பட்டம் அல்ல இது அந்தஸ்து அல்ல இது கௌரவம் அல்ல சேவகன் எனவே வெற்றி என்பது வெற்றி என்பது கண்ணியமானதல்ல இது சேவை செய்யக்கூடியது நான் என்ன மக்களுக்கு என்ன என்ன எந்த ஒரு பயம் ஓடல் அல்ல அல்ல அல்ல அவர்கிட்ட இருக்கணும் அவர்கிட்ட பண்ணை இருக்கணும் அவருக்கு நிதானமான போக்கு இருக்கணும் கடினமான காமமான பேச்சிருக்க கூடாது தண்ணீர ஊத்த இருக்கு நான் கட்சி இது எனக்கு செய்யணும் அப்படி இல்ல ஊத்திய நீ எடுத்து போடு அங்க இருந்துகிட்டு மோல்ல கூப்பிட்டு மோல் செய்யற வேலை இல்ல பள்ளியில ஊத்த இருந்தா அது யார் காரணமோ அவர்கள் எடுத்து போடணும் இது எத்தனை செய்யறோமா ரசூலுல்லாவுடைய முபாரக்கான கையால் அதை காலம் கட்டி எடுத்து வீசினார்கள் இதங்க வெற்றிட தன்மை இதான் வெற்றிட தன்மை மிக எத்தனை பேரை எத்தனை வெற்றி மாறி கோயிலுக்களும் முன் வந்திருக்கிறாங்க எத்தனை வெற்றி மாறி பள்ளிய கூட்டம் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க எத்தனை வெற்றி மாறி பள்ளி காரியத்துக்கு வந்திருக்கிறாங்க வெற்றிட பொறுப்பு சரி ரெஸ்ட்ரூமான் செய்த வேலைதான் எங்களுக்கு மற்றவங்க கைதறி பார்த்துருக்கிறது ஊர்ல இருக்கக்கூடியவங்க நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமையை உருவாக்கி இருக்கிறீங்க ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கிறீங்க ஒரு நிர்வாகத்துக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க நிர்வாகத்துக்கு பின்னால ஊர்ல இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஒண்ணுக்காகணும் அவங்களோட செயல்படணும் அவங்களோட ஒத்து போகணும் போட்டுட்டோம் தலைவராக்கிட்டோம் நீ அவங்க செஞ்சா சரி நம்மள வேலை போனா எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சமாளிக்கிறல்ல ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் வெற்றிக்கு பின்னால இருக்கணும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை இப்படி ஊர்ல யார் ஊர்ல யார் கண்டாடிக்கிறார் ஊர்ல யார் செய்யற ஊர்ல யாரும் ஹராமான செயல்களை விடுபடுறேன் இதெல்லாம் வெற்றிமாறு பார்க்கணும் நபிகளாருடைய காலத்தில் இருந்த மஸ்ஜித் வெறுமனை தொழுகிறதுக்கு மாத்திரம் அல்ல நபிகளாருடைய காலத்தில் இருந்த மஸ்ஜித் வெறுமனை திக்ரி செய்வதற்காக மாத்திரம் இல்லை நபிகளாருடைய காலத்தில் இருந்த மஸ்ஜித் வெறுமனை புருவனத்துக்காக வேண்டி இல்லை மஸ்ஜித் பாராளுமன்றமாக இருந்திருக்கிறது மஸ்ஜித் ஒரு நீதிமன்றமாக இருந்திருக்கிறது மஸ்ஜித் ஒரு இராணுவ தளமாக இருந்திருக்கிறது மஸ்ஜித் ஒன்று கூடி முழுவெடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள் கேவலம் ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையும் அபாயா போட்டுக்கொண்டு தொப்பிய போட்டுக்கொண்டு அந்நியன் இடத்துல போய் நீதி கட்டுறோம் இல்லைங்க இந்த நிர்வாகிகள் இப்படியெல்லாம் போக விட்டீங்கன்னா நிர்வாகியத்தான் பொறுப்பு அல்லாக்கு முன்னிலையில் என்று அவர் கேள்வி நிர்வாகிகள் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் யாரு நிர்வாகத்துக்கு வாருங்களோ கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் இது பொறுப்பல்ல இது ஒரு பதவி அல்ல இது உங்களோட தலையிலே சுமத்தப்பட்ட அமானியம் இந்த ஊருடைய பொறுப்பு இந்த ஊர்ல எதுவெல்லாம் நடக்கிறதோ அத்தனையும் தட்டி கேட்கிற பொறுப்பு உங்களுடைய அதனால்தான் அதிகாரத்தை தந்துட்டாங்க உங்களுக்கு மக்கள் தந்த அதிகாரம் இன்னைக்கு அபாயம் போட்டுக் கொண்டு அபாயாவை போட்டுக்கொண்டு ஜில்பாவை போட்டுக்கொண்டு டிக்கெட் தோண்ட போறேன் சக்தி கேட்க போறேன் அடகு வைக்க போறேன் அநியாயம் இது நிர்வாகத்தில் பொறுப்பு நிர்வாகத்தில் முடிவெடுக்க இதை எப்படி தடுக்கிறேன் அடகு வைக்க போறவங்களை எப்படி தடுக்கிறேன் வட்டி கெடுக்கிறவர்கள் எப்படி தடுக்கிறேன் பள்ளி வாயில ஒரு பைத்தியமாராக மாறாக ஆக்கிங்க அவர்கள் சின்ன செஞ்சாலும் அதுக்கும் பெரிய நன்மை மசிதில சின்ன சின்ன பெரிய கண்ணியங்கள் அன்னத்துகள் அந்த இடத்துல குறைஞ்ச பொம்பளை ரசூலுல்லாட நோக்கம் போகுது ஆழக்காக பள்ளிக்கு வந்து இருந்தவர் வேலை வெட்டி செஞ்சவர் கிளீன் பண்ணினவர் ஆழக்காக சொன்னாங்க சகாபாக்கள் யாருக்கு சொல்லலாம் அந்த கொம்புல மறந்துச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு போகுது போகுது கேட்டாங்க ஏனம்மா சொல்லல ஏற்பதில்லை இப்பதானா சொல்லியிருக்கிறேன் அவள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை கொஞ்சம் காட்டுங்கள் பசுவாய் செல்லவாசியம் அந்த கொம்புல அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரடியில் நின்று கொள்கை நடத்தினார்கள் சொல்வார்கள் ஜனத்தை கொள்வார்கள் அந்த பெண்மணிக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு கெதுமத்தை செஞ்சக்கூடிய கண்ணியம் அன்பு இஸ்லாமிய சகோதரர் அல்லாவுடைய அந்த வகையிலே மத்தியில் என்பது ஒரு உயர்ந்த உலகத்தில் பெருமதிக்க அந்த பெருமதிக்க விடத்த ஆளக்கூடியவர்கள் பராமரிக்கக்கூடியவர்கள் அவர்களும் பெருமதியானவர்களாக இருந்தவர்கள் சுண்ணத்துகளை தயாத்தாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் இருந்து தவிந்தவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்யுங்கள் இப்படிப்பட்டவர்களை முன்னுக்கு கொண்டு வாருங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்க தெரிந்தவர் அவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கார் அவர் நமக்கு ஹெல்ப் பண்றவர் நாம் அவரை போவோம் அப்படின்னு முகத்தாசனை பார்க்காதீர்கள் இது மஸ்ஜித் அல்லாவுடைய மஸ்ஜித் யாரு தகுதி என்பதை பாருங்கள் அல்லா சொல்லக்கூடிய தகுதியை பாருங்கள் அல்லா சொல்லக்கூடிய கல்விகளை பாருங்கள் அப்படி தெரிவு செஞ்சு இடம் கட்டிட்டீங்களா அவர்களிடத்திலே சொல்லுங்கள் உங்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய இருக்கிறோம் அல்லாஹுக்காக வேண்டி ஏழாண்டு மட்டும் சொல்லிடாதீங்க அல்லாஹுக்காக வேண்டி ஒதுங்கி போகாதீங்க நீங்களா தகுதி நீங்க இதை பொறுப்படுங்க நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க அந்த கட்டத்தில் அவங்க ஒதுங்கி போறாங்க வெறுத்து போறாங்க பொறுப்படுக்கல்ல பொறுப்படுக்கல்ல அந்த பொறுப்பெடுக்காத அவரும் பாவிக்கிறார் அவரும் பாவிதான் அவரும் பாவிதான் கவனிப்போம் சொத்துக்களை பாதுகாப்போம் மக்களுடைய வருமானங்களை பாதுகாப்போம் மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவுகளை கண்ணியமான முறையில் செலவழிப்போம் மீன்களையும் கூடாது அல்லாவுடைய சொத்து இது யாருக்கு ஒன்று கிடையாது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இது எங்க அப்பாட நாடி இவரை வாப்பா கட்டி கொடுத்த பள்ளி அதனால வாப்பா கட்டி கொடுத்தால எனக்கு தான் தகுதி நாங்கள் ரசிக்கு வாழ்றதுக்கு தகுதி இது எங்க அப்பாட காணி அதனால நாங்கள் தான் எங்களை தான் இந்த பள்ளியை நிர்வகிக்கிறேன் சொல்லி யாருக்கும் இருந்த கூட சொந்தம் கொண்டாட ரைட் இல்லை பள்ளிக்குன்னு சொல்லி வசவு செஞ்சிருந்தா பள்ளிக்குன்னு சொல்லி ஒதுக்கிட்டா அல்லாவுக்குன்னு சொல்லி அனுப்பிடுச்சுட்டா அதுக்கு பின்னால் சொந்தம் கொண்டாட வர்றதுக்கு எவருக்கு லைஃப் இல்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரே மனைவி இருக்கும் இந்த சொத்தை ஒரு சொத்தை சேர்க்கிறாங்க இந்த தண்ணியை இந்த பணத்தை இந்த வருமானத்தை இந்த என்ன உடமைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை உங்களை ஊட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறாதீங்க உங்களை சொத்துக்கள்ல பல்க் பண்ணிடாதீங்க நாட்டம் வந்துடும் அழிவு வந்துடும் மரும வந்துடும் ரோட்டில பிச்சைக்காரனாக ஆக்கிடுவோம் ஒரு சகாபி சொல்றாரு நான் சொல்லலாம் எங்க வீட்டுல எவ்வளவுதான் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாலும் ஒன்று நின்றுதில்லையா இருக்கும் சவானா போயிருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் இந்த வீட்டுக்கு எவ்வளவுதான் சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் ஒன்றும் மிஞ்சல் இல்ல அரசியல்வாதிக்கு சொன்னான் இப்படி போய் செஞ்சு பாரு இவர் செஞ்சு பார்த்தாரு விஷயம் நடக்கிறது வறுமை வறுமையாத்தாய் கஷ்டம் கஷ்டமாத்தாய் சொன்னாரு அப்படின்னு யாரு சொல்லலாம் வறுமை போகல கஷ்டம் போகல அப்படியா அல்லாவுடைய மசூதியை சொத்து என்ற வீட்டுக்குள்ளையா நான் கனவுரை அப்படி நினைக்கலையே அப்படி ஒன்றும் இல்லையே அல்லாவுடைய சொல்லலாம் சொன்னாங்க நீ எடுத்துட்டு வரலப்பா நீ அல்லாவுடைய மசூதிய சொத்துக்களை சூறையாடு இந்த கலவாண்டல்ல ஒரு குருவி மசூடைய ஈஸ்ட ஓலையை குச்சிட்டு வந்து வந்து உங்க வீட்டுல கூடு கட்டிருச்சு மஸ்ஜிதுடைய சொத்து ஒண்ணு ஊற்றுக்குள்ள வந்திருக்கு அதனால மஸ்ஜிதுடைய சொத்து ஒண்ணு ஊற்றுக்குள்ள வந்திருப்பதனால உங்க வீட்டுல இருக்கிற வறுமை இழுத்து கொண்டு வந்து அரிசியை கொண்டு சொத்து வீட்டுக்குள்ள இருந்தா வரக்கத்தில் பட்டு போய்விடும் மத்திய சொத்து வீட்டுக்குள்ள இருந்தா வறுமை தான் வரும் பரிசிரியம் தான் வரும் பஞ்சம் தான் வரும் கேவலம் தான் வரும் இழிவு தான் வரும் அதுக்கு நாட்டமா தான் போறேன் ஆராய்ந்து மஸ்ஜிதில் அல்லாவுக்கு சொந்தமானது அதை பராமரிப்பவர்கள் கண்ணியமானவர்களாக சிறப்புக்குரியவர்களாக நல்ல நல்ல உரிமை உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக அறிவு உள்ளவர்களாக திறமை உள்ளவர்களாக இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுங்க அல்லாஹ் அமைச்சிவாராக எளிகளுக்கு கேட்கவோ அன்பையாக அமைச்சு தாரா நம் அனைவருக்கும் போய் வருவாராக உறவினர்கள் சகோதர மனைவி குழந்தைகள் முக்கியமான பெண்கள் அனைத்து பாவங்களை மன்னித்து மேலான الموجود في مجرى الكبار ويعلم واخر دعوانا الحمد لله